प्रत्युवाच तदा काली प्रहज्जललितं அம்பாள் சிரிச்சு கலகலன்னு சிரிச்சுட்டு முதல்ல சொன்னா என்ன சொன்னான்னா ஒரு பெண் சிங்கத்துக்கு காமம் ஏற்பட்டது ஏன்னா ஒரு நரிய போய் வரிக்குமாது சின்னி प्रतिकामार्ता जम्बुकम् कुरुते पतिम् करणीगर्दभम् वापि गर्दभम् वापि जलजम् सुरभिर्किमु ஒரு பெண் யானைக்கு காமம் ஏற்பட்டால் ஒரு கழுதையை போய் வரிக்கும் போது गवयम् सुरभिर्किमु ஒரு பசுமாட்டுக்கு காமம் ஏற்பட்டது ஏன்னா கவயத்தை போய் காட்டு போத்த போய் இது வரிக்குமாது காட்டு போத்துன்னு சொல்றது எருமையில அது யானையை குத்திவிடும் குதிரை குத்திவிடும் அது அதை போய் வலிக்கும் அது கவயம் சுரபிஷ்டம் சும்பன் சொல்லி அனுப்பிச்சார் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என்னோட சண்டை போடும் இல்லைன்னா பாதாளத்துக்கு போயிடுன்னு தூர சொர்க்கத்தை விட்டுட்டு போயிடுனாலாம் பரபரவாருனா இதே க்ஷணத்துல பரபண்ணும் இல்ல அவனா விட மாட்டேன்னாலாம் பாத்தாளம் பரதாதுனா அந்நிய கலா பிரியே கலகப்பிரியன்னா நீ கலகத்தை உண்டு பண்றவள் நீ நீ சாமான்யமான ஸ்திரீ இல்ல இப்படி சொல்லி அனுப்பிச்சா என்ன பண்ணுவோம் தெரியுமா சும்பம் உன்னை எதையும் பண்ணிவிடுவோம் நானா நானே உன்னை அழிச்சு விடுவேன் நானாம் ஹன்யத்ய கலஹப்பிரியே கிம் விகத்ததி மந்தாத்மன்னே உடனே சொன்னார் வில்லாரிகள் இப்படி பேச மாட்டான்டா காரியத்துல என்ன காட்டுவான் வில்லாரியா இருந்தா தன்னுடைய சக்தி என்ன காண்பிக்கணும் என்னதுக்குடா முட்டாள்தனமா இப்படி பேசுறேன்னாலும் அம்பாள் பானத்தை எடு வில்ல எடு இதற்கவா யமலோகத்துக்கு உன்னை அனுப்பிச்சு விடுறேன் யமனை போய் நீ பார்க்கலாம் நாளாம் கந்தாசியமோ ஜயத்யூஜோ தேவி ஆகாசத்திலிருந்து தேவதைகள்லாம் புஷ்பத்தை வருஷிச்சு ஜெயா விஜய் பவான் அம்பாளே தாம் ஸ்துவந்தோ ஜயத்யூஜோ தேவி சக்கரபுரோக ஏகம் உடனே கும்பலோச்சனுக்கும் அம்பாளுக்கும் அபாரமான யுத்தம் இந்த யுத்தத்துல அவனுடைய தேர்தல் எல்லாம் உடைச்சாள் ஒரு பெரிய பரிகம்னு சொல்லி ஒரு பெரிய ஆயுதம் அது அரவண கதவுக்கு தாப்பால் போற தாப்பால் அது அது மாதிரி இருக்கும் அந்த ஆயுதத்தை தான் தேர் போன உடனே அப்படி குதிரை விதையெல்லாம் போயிடுத்து அந்த உடஞ்சு போன தேர்ல போய் நின்றுண்டு பெரிய பரிகங்கிற ஆயுதத்தை எடுத்து வீசினானாம் அவன் கையில பரிகத்தை எடுத்த உடனே அம்பாள் ஆயுதம் போடலையா சொன்னாலும் பஸ்மசாத்தா பண்ணிவிட்டாள்னார்ஹூங்காரம் பஸ்ம முதுப்புஷ்பலட்சிந்தே முதிதா பார்த்துட்டு புஷ்பத்தை கொட்டினாளா தூமரலோச்சனை வதம் பண்ணணுமே அம்பாள்னு கவலைப்பட்டிருக்காள் தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து புஷ்பத்தை கொட்டினாளாம் ஆட்கள்லாம் அசுரால்லாம் மிஞ்சின பசங்க ஓடினான் சும்மன் சும்மங்கிட்ட ஏன் நீங்க ஓடி வரேன் தூம்ரலோச்சனம் அல்லையே நானா അവനക്ക് ശ്രാദ്ധതിഥി മാറിപ്പോച്ചു നാം കൊതോ சிசுபாலம் கேட்டா போல ஏ அவளை அழிச்சுன்னு வரல தூமரலோச்சனன் எங்க போயிட்டான் அந்த ஸ்திரீயை எங்க கொண்டு வரலன்னு கேட்டானாம் சும்பன் அம்பாள் சங்கநாதம் பண்றாள் ஜெய சப்தத்தை இது யாருடைய சங்கநாதம்னு கேட்டானாம் சும்பன் கஸ்யாயம் விஸ்வாபக்னம் பலங்கர்வம் இருக்கும் பாக்கி இனிமே ஆள் கிடையாது அறுபதனாயிரம் பேர்கள் போனத்துல நாங்க பத்து பேர் எட்டு பேர் மிஞ்சின பசங்க வந்தோம் தூம்ரலோச்சனோட போயிட்டான் கேட்டோம் நடுநடுங்கி போயிட்டான் உடனே இந்த மிஞ்சின பசங்க அவனுக்கு உபதேசம் என்ன சொன்னான் இந்தமே இனியான நீயும் போடுவேன் இதான் நிஷ்டாம் நிச்சயமா ஜெயம் கிடைக்காது அம்பாள போயது இளையா பிள்ளைய நிலத்துல ரொம்ப பிரியம் ஏறி போச்சு சுதர்சனன் மூத்தா பிள்ளை அங்க பிரியம் குறைஞ்சு போச்சு ஏதோ பாக்கிய குறவுனாலே நாள் இப்படி இப்படி குழந்தை நிலத்துல இளையா பிள்ளைகிட்ட ரொம்ப பிரியத்தை வச்சுட்டான் ராஜா ஏவம் கச்சதி காலே காட்டுல போய் வேட்டையாடுவாள் வேட்டையாடினா மேலச்சேத கிருஷோதரம் லகுபவத்யுத்தானயோக்கியம் வபூ சத்வானாமபி லட்சியதே விகிருதிமத் சித்தம் பயக்ரோதையோ காளிதாசன் சொன்னார் வேட்டையாடுறது ஒரு பெரிய சரீர பயிற்சின்னா குதிரை மேல போனா சரீரத்துல இருக்கிற கொழுப்பு அஸ்தியில கொழுப்பு மேதஸ்துன்னு பேரு அந்த தோஷங்கள்லாம் போயிடுமா பிராணிகளுடைய சித்தம் தெரியுமா கோபிச்சுட்டு இருக்கா சிங்கம் மான் கோபிச்சுட்டு இருக்கா சந்தோஷமா இருக்கா யானை எப்படி இருக்கு எல்லாம் சத்வானாமப்பி லட்சியத்தே விகிருதிம சித்தம் பயக்ரோசையோ அது பயத்தை அடைஞ்சிருக்கா கோபத்தை அடைஞ்சிருக்கா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாமா அதனால இந்த வேட்டையாடுறதுங்கிறது ராஜாக்களுக்கு ரொம்ப அவசியம் இது மனசுக்கு ஒரு வினோதத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கான் காளிதாசன் ராஜாக்கள்லாம் வேட்டையாடுவாள் வேட்டையாடி அதுல பல ஒரு பிராணிய ஒரு சிங்கத்தை கொண்டா அது நூறு பசுவை சாப்பிடும் ஒரு சிங்கம் ஐநூறு யானையை அடிச்சுக்கணும் ஒரு சிங்கம் அதனால அந்த சிங்கத்தை கொண்டா பாதகம் இல்லை ஏன்னா நூறு யானையை கொள்ற ஒரு சிங்கத்தை கொண்டதுனால குத்தம் இல்லை அது சாஸ்திரங்கள்ல இதை பத்தி இடம் கொடுத்துருக்க வேட்டையாட போன இடத்துல புதர்ல இருந்து ஒரு சிங்கம் ஓடி வந்து ராஜா மேல பூரி உததி உததி தன்னி குஞ்சா பரமகோபத்தோட ஒரு கழச்சிங்கம் ஓடி வந்து துவசந்தி மேலே நகத்தால பூரி எடுத்து விடுத்தான் தனகைரா ராஜாவும் வகம் பண்ணி விட்டு சிங்கம் சிவசந்தியே உடனே கூட இருந்த ஆட்கள்லாம் அப்புறம் வந்து சிங்கத்தை அடிச்சா பாம்பு கடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பாம்பு அடிப்போம் பாருங்க அது மாதிரி எல்லாருமா வந்து அப்புறம் அந்த சிங்கத்தையும் கொண்டு விட்டான் இப்படி மகாராஜா துருவசந்தி ரெண்டு பத்னிகள் ரெண்டு குழந்தைகளை விட்டுவிட்டு மறிச்சு போயிட்டான் உடனே இவருக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள்லாம் செஞ்சு பரலோகம் ஒன்று உண்டு நம்ம மதத்துல ஹிந்து மதத்துல பரலோகத்துல போனவாளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் கீழே இருக்கிற குழந்தைகள் செய்வதற்கு நம்ம புண்ணியம் இருந்தா தான் செய்வன் இல்லாமனா செய்யவே மாட்டான் அது வந்து அறுபத்தஞ்சு நாள் பறக்குமா வந்த ஜீவன் ஆப்தம் அம்புகடம் தத்யா அன்னம் ஆஜ்யேன சங்கீதம் நித்தியம் வந்து தீர்த்தமும் ஆஜ்யமும் அப்படி அன்னதானம் பண்ணணும் பிரதிதினமும் இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாடு அதுக்கு நித்திஷ்டார்த்தம்னு சொல்றது அப்பதான் அந்த ஜீவன் பறந்து தவிக்கிற தாபம் நிவர்த்தியாகுமா மிந்தியெல்லாம் ஸ்ரத்தையா பண்ணுவாள் ஆறு ஆறுக்கு பண்றாள் ஆறாவது கோட்டியில ஒத்தன் பண்றான் சாஸ்திரத்தை நம்பி அப்பா அம்மாட்ட விசுவாசம் உள்ளவன் நிறைய சுத்த விட்டுட்டு போன அப்பாவுக்கு திவேஷம் திண்டாடுறது அப்படி இருக்கிற போது இங்க நித்திஷ்டார்த்தம் எங்க பண்ண போனா முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஏசாக்கிரமமா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாள் உடனே வசிஷ்டர் ஆச்சாரியனா யோஜனை பண்ணினாள் ராஜாவத்தனை ஸ்தாபனம் பண்ணணுமே மூத்தாளுடைய உள்ளே சுதர்சனன் யோக்கியன் அவனை ராஜாவா பண்ணணும்னு வசிஷ்டாதிகள் வசிஷ்டாதிகள்லாம் யோஜனை பண்ணினாள் சுதர்சனம் பங்கர்த்தும் மந்திரம் பரஸ்பரம் சுதர்சனம் பங்கர்த்தம் मन्द्रम् जगृः परस्परम् वसिष्ठो विपदैव योग्योऽयम् नृपते நல்ல யோகியன் சுதர்சனோபி தர்மன் குழந்தையா இருந்தாலும் கூட தர்மிஷ்டன் இவன் பாலோபி தர்மவான் ராஜா ராஜாசனத்துக்கு அரசன் குழந்தையா இருந்தாலும் மூத்தா புள்ளே சுதர்சனன் இவனைத்தான் ராஜாவை பண்ணணும் வசிஷ்டாதிகள்லாம் சொன்னாள் कृते मन्त्रे मन्त्रिवृद्धैः युधाजिन्नाम पार्थिवः तत्र जगामतरः श्रुत्वा दोज्जयिनीपतिः मृतम् जामादरम् श्रुत्वा लीलावत्याः पिता तदा அவனுக்கு அதிபதி யுதாஜித்திர பேரு அவன் தான் இளையாளுடைய தோப்பனர் மூத்தா பிள்ளைக்கு பட்டம் கட்ட போறான்னு தெரிஞ்சு அங்கிருந்து அவன் வந்து சந்தான் உஜ்ஜயினி பட்டத்திலிருந்து இங்க வந்தான் மூத்தாளுடைய தகப்பன் வீரசேனன் பேரு அவனும் வந்தான் என்ன அவன் பேரனுக்காக அவன் வந்தான் இவன் யுதாஜித் தன்னுடைய பேரனுக்காக இவன் வந்தான் வீரசேன சுதஞ்சனை சேர்ச்சய பூதோ சைன்யதம் யுக்தம் ருதாத்வதம் யுதாஜித்வீரசேன யுத்தகாமபூவது யுதாஜித்துக்கும் வீரசேனனுக்கு மலையாளுடைய தகப்பன் யுதாஜித்து தகப்பன் வீரசேனன் ரெண்டு அவமான யுத்தம் ஏற்படுது யுதாஜித்து வீரசேனனை கொண்டுட்டான் மூத்தாளுடைய தகப்பனார யுத்தத்தில் வியாசிய அதிகாசே அது யார யாரை கொல்ல அதிகாசையினால எதையும் பண்ணுவன அதிகாசைக்கு வந்து இந்த வெள்ள வெள்ளையா வரும்பாருமோ சரீரத்துல ஒரு வியாதி அது மாதிரி இருக்கா அவன் வெள்ளையா அப்படியே உதட்டு கிட்ட வெளுக்கிறா போல இருக்கும் அப்புறம் உடம்பு முழுக்க எடுத்து போயிடும் அந்த வியாதி மாதிரி அது லோகம் அது எத்தனை குணம் இருந்தாலும் இந்த அதிகாசம் இருந்தது ஏன்னா லோக சொல்போபி தான்மகந்தி ஸ்வித்ரோ ரூபமிவேப்சிதம்னா அழகான சரீரத்தை கெடுத்துவிடும் அந்த வியாதி அது மாதிரி எத்தனை குணங்கள் இருந்தாலும் இந்த அதிகாசம் இருந்தால் அது எல்லாத்தையும் அது எல்லா குணங்களையும் அதனாலே பந்துவ கொல்லணும்னு தோணி மஞ்சள் வந்து அளவுக்கு மேல வந்துருக்கு மஞ்சளுக்கு மேல வேற ஏதாவது கொடுக்கலாம் மஞ்சள் வந்து போரும் எனவே மஞ்சளை சுமங்கலிகளை கொடுக்கறது இந்த வண்டியில் வந்துருச்சு கோட்டி சோமத்துக்கு இன்னும் பல திரவியங்கள் தேவையா இருக்கு அது யாராருக்கு எது முடியுதோ அதை கொடுக்கலாம் लोभोऽतीव च पापिष्ठः तेन को न वशीकृतः அதிகாசி ஆரத்தான் வசப்படுத்தாதுன்னு மனோரமே அதாவது சுதர்சனுடைய தாயார் இன்னும் என்ன பண்ணிவிடுவனோ நம்ம குழந்தையும் நம்ம கொண்டாலும் பண்ணிவிடுவோன்னு भ्रातृ எல்லாரையும் கொண்டு விடுவோம் பணத்துக்காக எத்தனை பய பாயசனை கொடுத்துடுறான் அவன் இவன் அனந்தரவாரசா போகணும்னு சொல்றான் இவனுக்கு அப்புறம் இன்னொருத்தன் கொடுக்க மாட்டானா அதனாலதான் அக்னிதோ கிரகஷ்டீவான்னாள் தீ வைக்கிற பயல் விஷம் கொடுக்குற பயம் உன் மூஞ்சிலேயே முழிக்காதேன்னுட்டாள் உன் மூஞ்சில முழிச்சாலே வழியாது மகாபாபிகளை பண்ணாம்னுட்டாள் விஷத்தை கொடுக்கறது தீய வைக்கிறது வைக்கிறதுக்கு எத்தனை வேணும் ஒரு தீ குச்சியை வச்சுட்டா அவங்கள எரியது பத்து வேடு சிரிச்சுன்னு போவது அவெல்லாம் ரொம்ப மகாபாபிகள் விட்டாள் அவெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான் பாருங்க பல ஜீவன் இதெல்லாம் நிர்மாந்தரத்துல அப்படி தப்பு பண்ண பாபிகள் விட்டாள் ரிஷிகள் ஸ்மதியில இதுலேருந்து ஊகிச்சுக்கோ அவன் என்னது பண்ணியிருக்கான்னு சொல்லி ரிஷிகள் போய் சொல்லியிருக்காள் சொல்றதெல்லாம் சரியா இருக்கு அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அதனால எதையும் பண்ணிவிடுவனேன்னு கவலைப்பட்டாள் மூத்தாள் மனிதன் தான் செய்ய வேண்டிய முயற்சியை செய்யணும் பலதாதா பகவான் அது அவனுக்கு தெரியும் நாம் செடிய வைக்கணும் ஜலத்தை விடணும் வேலி கட்டணும் நெருப்போடணும் அதற்கு மேல பூப்பதோ பழுப்பதோ பிஞ்சு விடுவதோ அது பகவானுடைய பொறுப்பு அது அதுல போய் நாம் இன்னுமே பிஞ்சு விடு விடு காய்க்கணும் பூக்கணும்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை நாம் செய்ய வேண்டிய முயற்சியை செய்யணும் நம்ம மனுஷனுடைய கடமை அது சர்வதாரிய இப்படி யோஜனை பண்ணி விதல்ல மந்திரி ரொம்ப தீரவன் மந்திரி அவன் சொன்னாள் இங்க இருந்தா என்னையும் என் குழந்தையும் கொண்டு விடுவோம்னு நினைக்கிறேன் அயோத்தியிலே என் குழந்தை உயிரோட இருந்தா போதும் நான் பாதுகாக்கணும் நீங்கள் அதற்கு ஒத்தாசை பண்ணணும்னு போய் காட்டாள் விதல்லம் சர்வகாரியேஷு சின்னம் சர்வகாரியேஷு மந்திரி மந்திரிவராத்தவம் சமாகூஜதமேகாந்தே प्रोवाच बहु दुःखिता விதல்லனை கூப்பிட்டு மனோரம ஏகாந்தத்துல கண்ணு வெண்ணீருமா சொன்னாளாம் कुटजे मुनिना दत्ते वीतशोका तदा உடனே அவன் சொன்னான் காஷி தேசத்துல பரத்வாஜ ஆசிரமம் புண்ணிய தேசம் என்ன குத்திர விதேயோ வாசா காட்டான ஆச்சாரியால எந்த இடத்துல வசிக்கணும்னு ஆச்சாரியால சிஷ்யன் காட்டான் அதுக்கு ரெண்டு இடம் இருக்கு ஏதாவது ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல வசிக்கணும்னா எந்த இடம்னா சஜ்ஜன நிகட்டே சவாகாஷ்யா குத்திர விதேயோ வாசா எங்க வசிக்கணும்னு சிஷ்யன் கேட்கிறான் ஆச்சாரியால் ரெண்டிடம் உண்டு இந்த ரெண்டிடத்துல ஒரு இடத்துல வசிச்சா ஜென்ம சாஃபல்யம் நாள் என்ன நாள் சஜ்ஜன நிகட்டே சாதுக்களுடைய சமீபத்துல வசிக்கணும் கிடைக்கல சாதுக்கள் காஷி போயிடுவார் என்ன காஷியில போய் வரும்படே அந்த கங்கையில அப்படி மூழ்கி தவக்கல மாதிரி கரையறனா கூட புண்ணியம் சஜ்ஜன நிகட்டே அதவா காஷ்யா பாபிகளுக்கு இந்த ரெண்டும் கிடைக்காது சாது சம்சப்தமும் கிடைக்காது காஷியும் கிடைக்காது அவன் எங்கேயாவது போய் விழுந்து மதிப்பான் சாவான் அதனாலதான் சரீரத்துல பலம் இருக்கிற போதே நல்ல காரியங்களை எல்லாம் நிறைய செஞ்சுணும்னா யாரு நுண்டின்னு கேட்டாள் நுண்டி யாருன்னா கழத்தனம் வந்த பிறகு தீர்த்தாட்டனம் போறானே அவன் தான் நொண்டின்னா வயசானதுக்கு அப்புறம் பதரிகாசிரமம் போறேங்கிறது வாழ்க்கையில போயிடும் போட்டுன்னு ஒரு புண்ணியக்ஷேத்திரம் அங்க போயிடும் ஒண்ணு ஒன்னும் கிடைக்காதுங்க அந்த இடத்துல போய் பட்டு திடீர்னு போடும் ஜீவன் அதனால உடம்புல பலம் இருக்கிற போதே நல்ல காரியங்களை எல்லாம் செஞ்சிடணும் அதுதான் விவேகம் அது மாதிரி ஒரு சத்ருவர்த்தி பால்யத்துல வரணும்னா சாதுக்களுடைய அனுகிரகம் இருந்தா தான் வரும் ஒண்ணும் வராதுன்னு ஆறு தான் நான் பிரம்மபுத்திரனா ஆனதுக்கு காரணம் ஆண்களுடைய அனுகிரகம் மகான்களை போய் சேவிச்சேன் அவ கட்டாட்சம் மேல விழுந்தது பிரம்மபுத்திரனா பண்ணிவிடுது இதுக்கு மேல பட்டம் இல்லை அப்படி பண்ணிவிடுது என்னங்கிறார் மகா அனுகிரகம் எதையும் செய்யும் அதுக்கு செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை அதனாலே இடத்துல போய் காசியில போய் வசிக்கணும் இந்த பரத்வாஜாஷ்டம் இருக்கு பாரத்வாஜர்னு மகர்ஷி இருக்கா அங்க போவம்மா அவன் குறையெல்லாம் நீங்க கூட மந்திரி இப்படி சொல்ற மந்திரியா இருக்கணும் அவன் நீ பரட்டு ரிஷியாவுக்கு போடுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படி இருக்கிற மந்திரியா இருந்தா பிரயோஜனம் பண்ண ஒரு ரிஷியாவில போனா அங்க தேரும் பாலமா ஓடுறதாங்க அங்க புறப்பட்டு போன்னு சொன்னா அது யுக்தி சரியான கஷேம யுக்தி அது காஷியில போய் வசாமோவனே श्यामो वनेकामम् वाराणस्याः पुनः किला कुटजे मुनिनादस्ते ഗീതശോക തദാവസത്തെ കുഴന്ത എടുത്തുകൊണ്ട് പോയി കതറിനാൾ മഹർഷിയുടെ മഹാൻകൾ അഭയപ്രദാനം മട്ടില ഒന്നുമേ ഇല്ലേ ഒരു ഭീതി അടഞ്ഞ് വന്നവന് മേലെ ശ്രമമേ ഇല്ലയാ அதனாலதான் சன்னியாச மந்திரமே கடைசியில அபயம் மத்த சுவாகத்தான் கண்டு உத்தரும் பயப்படப்படாது தான் கடைசி மந்திரமே அவன் யாரும் பயப்படாம நெருங்கி பழகிறதுக்கு யோக்கியமா இருக்கிறது தான் சன்னியாசம் அப்படி இருந்தா அதான் சன்னியாசம் காவி வேஷ்டினால மட்டும் சன்னியாசம் இல்லை அது மாதிரி ஒரு அதுதான் வந்து சன்னியாசம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கிருந்து பயத்திரஸ்டையா இருந்து குழந்தை அடி அடிச்சுன்னு போய் மகர்ஷி காலில் விழுந்தாள் அம்மா பயப்படாதே நான் ஒரு பர்ணசாலை தரேன் இங்க வசி கஷேமம் உண்டாயிடும் மேல மேல கஷேமங்கள் வரும் சொன்னாளா அது என்ன பெரியவா வாக்கால சொன்னா அதுக்காக தேடிக்கிட்டு வராதோ கஷேமம் உடஜே மனோரமே சைதந்தின்னு சொல்லி ஒரு வேலைக்காரி விதல்லங்கிற மந்திரி சுதர்ஷனாலயா சூதாதேவி அங்கிடம் வந்து குழந்தையை ரட்சிச்சுட்டு இருந்தாலாம் சூதாதேவிதம் என்ன பண்ணினா அவன் தம் பேரனான சத்ருஜித்துங்கிற தன் பேரனை ஸ்தாபனம் பண்ணிவிட்டு மந்திரிய ராஜ்யத்தெல்லாம் பார்த்து சொல்லிவிட்டு அவன் தங்கள் ஊருக்கு பரவிட்டு போட்டான் தன் பேரனுக்கு ராஜ்யம் வரணுங்கிறதுக்காக தான் இத்தனை சண்டை பூஷெல்லாம் போட்டது அப்படி பண்ணிட்டான் மந்திரதா போன பிறகு அப்படி எங்க இருக்கான் சுதர்சனன் மனோரமேன்னு விசாரிச்சான் ரிஷியாசிரமத்துல இருந்துட்டு இருக்கான் பர்ணசாலையிலேன்னு தெரிஞ்சது சத்ரு குழந்தையா இருந்தாலும் அவனை விடப்படாது அவனை நிகிரகம் பண்ணி போனா அப்பதான் தன் பேரனுக்கு அடைஞ்ச இடையூறு இல்லாம இருக்கும்னு ஸ்ருத்வா सुदर्शनम् तत्र मुनीनामाश्रमे स्थितम् हन्तुकाम जकामाशु चित्रकूटम् सपर्वतम् காசியில சித்திரக்கூட்டம்னு ஒரு பர்வதம் அந்த பர்வதத்துல ஆசிரமம் கட்சிந்து பாரத்வாஜ ஆசிரமத்துல இவ இருக்கிறான்னு தெரிஞ்சு சைன்யத்தோட கூட அவனை வதம் பண்றதுக்காக புறப்பட்டு போனான் அகம் துகாமோஜகாமாஷும் சித்ரகுந்தம் மாதிரி ஒரு சைன்யத்தோடேன்னு மனோரமைக்கு தெரிஞ்சது குழந்தைய வச்சுன்னு தவிக்கிறவள் ஏன்னா அவளுக்கு ஒரு கத்தியும் இல்லை ஒன்னும் மார்க்கம் இல்லை கண்ணுங்கண்ணீருமா மகர்ஷி கால்காரம் பண்ணி இப்படி வந்துட்டான் என்ன பண்ணுவேன் அவன் வந்துட்டான்ங்கிறாளே என் குழந்தை ஏதாவது பண்ணிவிடுவனே நான் என்ன பண்ணுவேன் கவலைப்பட்டாளாம் கர்த்தம் பக்கத்துல வந்து வசிக்கிறான் அவன் நெல்லெண்ணத்தோட வந்ததா தோணலே என் குழந்தை ஒன்னா ஏன் நம்ப முடியல காலம் நாள் இதுக்கு திருஷ்டாந்தம் மகாபலி தான் மகாபலி சுவாமியை நம்பிவிட்டானே எந்த பகவான நம்பினவாளுக்கு குறை வராதோ எந்த பகவான கஷ்டம் நீங்குமோ சத்வமூர்த்தி சதா விஷ்ணு தகுந்த தெய்வம் சத்வம் பரமாத்மா நாராயணன் அவன நம்பி மோஷம் போட்டானே மகாபலி காரியத்துல குறி வந்துடுச்சுன்னா அந்த காரியத்தை செய்ய தப்ப கூட செய்ய தோன்றுமா அவனுக்கு ராஜ்யம் வேணும் தம் பேரனுக்குங்கிற எண்ணத்துல என் குழந்தையும் என்னையும் கொல்லணுங்கிறத அவன் நிச்சயம் செய்வான் பகவான் தேவதைகளுடைய காரியத்தை சித்தி பண்ணி வைக்கிறதுக்காக மகாபலியே மாற்றி பிள்ளையோ சுவாமியே நாராயணனே பண்ணிவிட்டாளே மகாவிஷ்ணு நாராயணன் கபடமூர்த்தியாய் வாமனமாய் சின்ன சரீரத்தோட கூட இங்கிருந்து மகாபலியை போய் ஏமாத்தி அவன் உத்தரையும் நம்ப மாட்டான் மகாபலி உத்தரையும் தலையாட்ட மாட்டான் வான்னு கூப்பிட மாட்டான் சிலவன் பேசுறதில்லை உத்தரோடையும் ஏன் பேசுறதுன்னா பேசினா பிடிச்சுன்னு விடும்னா சித்த பேசினா உடனே எனக்கு கொஞ்சம் வசதி குறைச்சலா இருக்கு ஒத்தாசம் பண்ணுவோம்னா சித்த பேசினா நானும் சாப்பிட வரேன் உள்ளேன்னு வந்து விடுவோம்னா அதுக்காக நான் பிரபு அதுல சார்ந்தவன் அவங்ககிட்ட விபூதி வாங்கிட்டு இருந்தவன் குற்றதில்லை அப்படிப்பட்டவன் சுவாமி தன்னை பார்த்து வரணும் மரணம்னு சொல்லி காலை வந்து பிடிக்க முடியா பண்ணிவிட்டாள் மூஞ்சாமேகலையா வீதம் உபராஜினோத்தரம் ஜடிலம் வாதனம் விப்ரம் மாயா மாணவகம் ஹரி மூஞ்சியா மேகலயா வீதம் உபரீதாஜினோத்தரம் ஜடிலம் வாதனம் விப்ரம் மாயா மாணவகம் ஹரி வருஷ வருஷயா தலையில ஜட்டைய மேல முழு மாந்தோர் இடுப்புல மறைவிடுவி அக்குல வேத மந்திரம் பிராமணன் கையில தீர்த்த பாத்திரம் அப்படி சுவாமி இருந்து வராள் பார்த்துக்கிட்டு மகாபலி ஆச்சரியப்பட்டானா இப்படி கூட ஒரு மூர்த்தி உண்டா ரூபானுரூபாவயவம் குள்ளமான மூர்த்தியாம் குள்ளம்னா ஏதோ விகாரமா தலை பெருத்து மாறு செலுத்து வயது பெருத்து அப்படி இல்ல விகாரமா இருந்தேன் சில குள்ளம் அது டிக்கெட் வச்சு பாக்குற குள்ளம் அது அப்படி இல்லை அழகா தலைக்கு தகுந்த கழுத்து கழுத்துக்கு தகுந்த மார்பு மார்புக்கு தகுந்த இடுப்பு இடுப்புக்கு தகுந்த தொடை தொடைக்கு தகுந்த ஜானு ஜானுக்கு தகுந்த சரணம் அப்படி இருக்கா அவயவத்துக்கு அவயவம் அழகா ரூபானுரூபாவயவம் தன் கையினால ஆசனத்தை கொண்டு போட்டு உட்காரணும் உட்காரணும்னா மகாபலி பிரம்மனிஷ்டாலே ஆச்சரியப்படுறார் என் பிரபு வந்தபோது இப்படி தோணித்ததே அவனுக்கு மகாபலிக்கு இந்த மகாபலியா நாம் பிறந்திருக்கப்படாதா என் கையால ஆசனம் பிரபுக்கு போட்டிருக்கப்படாதான்னு பிரம்மனிஷ்டால் வருத்தப்படுறார் தஸ்மா ஆசனமானது வேதங்கள் நான் சர்வ தத்துவமசியாதி மகா வாக்கியத்தானே கண்டுபிடிக்க முடியாத பரம்பொருள் நேரவர மகாபலி ஆசனம் போட்டானே நான் கூடாதா எங்காவது சுவாமி வந்திருக்க வந்திருக்கப்படாதாங்கிறார் சுகாச்சாரியா பட்டத்திரி காட்டால் குருவாயூரப்பனை பார்த்து அநீதமாசுபகுமீ மகதாபிபூதை त्वाम् रम्यरूपमसुरा कुलकावृतङ्गः भक्त्यागमेत्य सुकृती हरिनिजपादौ तत्तोऽयमन्नभृतमूर्धनि तीर्थतीर्थम् விஸ்வாதீஸ்வரனான நீ வாமனமூர்த்தியாய் ஏழு வயது குழந்தையாய் வருஷ வருஷையா ஜடையும் வேத மந்திரமும் ஆந்தோரும் மறையுருவியும் பிராமண பாஷமும் தீர்த்த பாத்திரமும் மங்கள சரணமுமாய் நீ வருவதைக் கண்ட சுக்கராச்சாரி பிரபதிகள்லாம் யாகசால வாசல்ல ஓடி வந்து உங்களை வரணும் வரணும்னு உள்ள அழைக்க மகாபலி புலகாவிருத்தாங்கா மயிர் சிலுத்து பக்தியா சமீத்தியா பக்தி ததும்பி கண்ணால ஜலத்தை கொட்டி உடம்பு பரபரந்து உன் குஞ்சு காலை வந்து குடிச்சு உன் கால அலம்பி உன் காலலம்பின ஜலம் தீர்த்த தீர்த்தம் கங்காதி தீர்த்தங்களை எல்லாம் தீர்த்தமாக பாவனமாக ஆக்கும் காலலம்பின ஜலத்தை தன் தலையில கொச்சிண்டாராமே இது நிஜமானு காட்டால் வெட்டத்திரி என் அப்பனே ஆமான் நாளால் கல்லா இருந்த குருவாயிருப்பர் அந்த கலியிலே பக்தி ஆசமேத்திய சுகிருதி பரிணிஜபாதம் तत्तोऽयमन्नदृतमूर्धनि தீர்த்ததீர்த்தம் சுவாமி வந்து மாபரி பாட்டு குஞ்சு கால அலம்பி இங்க ஏதாவது கேட்கணும் கேட்கணும் நான் கொடுக்கணும் கொடுக்கணும்னு இப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டார் சுவாமி என் குஞ்சு காலால மூணடி மூணடி என்று சொன்னார் உடனே மகாபலி தரையின்னு கையில ஜலத்தை விட்டுன்னு தானத்துக்கு ஆரம்பிச்சார் அப்பத்தான் சுக்கராச்சாரி கொடுக்காதேன்னு சொன்னார் ஏன்னு கேட்டார் தேச வைரோச்சனை சாட்சாத்து பகவானும் விஷ்ணுவும் நலா சாட்சாத் நாராயணனாக்கம் வந்திருக்கான் இங்கே கஷ்யபருக்கு பிள்ளையா வந்திருக்கான் அதிதி நடத்துல பிறந்திருக்கான் தேவ காரியார்த்தமா வந்திருக்கான் மூன்றடின்னு சொல்லி குஞ்சுக்கால காட்டி பெரிய காலால் அளந்து உன் உலகம் மூணு உலகத்தையும் ரெண்டடி அளந்து மூன்றாவது அடிக்கு இடம் இல்லாம உன் தலையில கால் வைக்க போறான் கொடுக்காதேன்னு சொன்னாள் சுக்கராச்சாரி அப்ப மகாபலி காட்டான் சைவ விஷ்ணு வரதா வரதராஜன் ஸ்ரீபதி நாராயணனா ஏழையான எங்காத்துக்கு யாச்சகத்துக்கு வந்திருக்கான்ல நான் என்ன பாக்கியம் பண்ணினேன் நான் எவன் ஸ்ரீபதியோ வரதராஜனோ சைவ விஷ்ணு வரதோஸ்துவா பர வரதராஜனவன் பக்தாளுக்கு வாரி வாரி கொடுக்கிறவன் அவன் ஏழையான என் வீட்டுக்கு யாச்சகத்துக்கு வந்தானா என் ஜென்மா கரையேறி போச்சே வரதராஜனுக்கு லட்சுமிபதிக்கு தானம் பண்ணி நான் ஏழையா போனா எனக்கு பெருமையாச்சே மகாபலி சுக்கராச்சாரிய சொன்னான நீங்கள் எல்லாம் யாகம் பண்றேன் யாகம் பண்றேன்னு நிச்சயம் காத்துல வந்து நீ சின்ன வந்து கேட்கிறீங்களே அயைவ விஷ்ணுகாந்த வரதராஜனாம் யஜந்தி வேதத்துல என்னென்ன யஜ்யம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அத்தனை யஜ்யங்களையும் உணர்ந்த நீங்கள்லாம் எந்த லட்சுமிபதியை ஆராதிப்பதற்காக அக்னிமண்டலத்துல வன்னிமண்டல மத்தியஸ்தம் தப்த ஜாம்பூனத பிரபம் ஸ்வயா சமாசிருஷ்டம் வந்தே யஜ்யதமும் ஹரிம் லட்சுமி சமேதனான அக்னி குண்டத்தில் ஆவாகனம் பண்ணி மகான்கள் எல்லாம் யாகம் பண்றேன் பண்றேன் நித்தியம் வருவாளே நீங்கள் எல்லாம் வருவேளே பவந்தா அம்மனாய விதான கோவிதாக சயே வரதா அந்த ராஜனா லட்சுமிபதியா வேழையானையும் காத்துக்கு வந்திருக்கான் நான் இங்கே சுவாமி இங்கே என்ன யாச்சகத்துக்கு வந்திருக்கான்னு என் ஜென்மா கரையேறி போச்சேன்னா நானாம் மகாபலி சத்தியமான பட்டத்திரி காட்டுப்பனே ஆமா நாளா சொன்னான் நாளா ஆறாவது அப்படி சொல்ல தோணுவான் याचति यदि सहरवाणी सकलमपि प्रार्पयत्वयपो யாச்சத்யேவம் यदि स भगवाने पूर्णकामोऽस्मि सोऽहम् दास्याम्येव स्थिरमिति वदन् कार्यशब्दोऽपि दैत्यः பக்கத்தில் காட்டால் குருவாயூரப்பனே ஹே குருவாயூரப்பா வரதராஜனா லட்சுமிபதியா காக்கிறான் பூர்ணகாமோஸ்மி என் ஜென்மா கரையேறி போச்சே நான் கொடுக்கத்தான் கொடுப்பேன்னு சொன்னானாமே இது நிஜமானு காட்டாள் சுவாமி ஆமான் ஆளா இன்னொரு ஆச்சரியம் நடந்ததாமே சுகர் சொல்லியிருக்காரே பாகவதத்திலே அது சத்தியமான நாள் பட்டத்திரி குருவாயிரப்பனே என்ன நாள் கையில தீர்த்தத்தை தானத்துக்காக மகாபலி சுக்கராச்சாரி தடுத்தும் தானம் பண்ணத்தான் பண்ணுவேன்னு ஜலத்தை எழுதுகையால விட்டுனானா அப்பொழுது அவனுடைய மனைவி விந்தியாவளி என்று பெயர் மகாபலியினுடைய மனைவி அவள் வந்து பாத்திரத்தை வந்து விழுங்கினாராமே அப்ப மகாபலி கலங்கி சாதுக்களுக்கு தானம் பண்ணி நீ வாண்டாம் என சொன்னதில்லையே என்னுடைய போராத காலம் உனக்கும் தானம் வாண்டாம் தூணி போட்டோன்னு காட்டானா அப்பொழுது விஞ்சாவளி நாகா தானம் வாண்டாம் என்பதற்காக நான் பாத்திரத்தை பிடுங்கவில்லை இடது கையால நீங்க ஜலம் போட்டுக்கிறீங்களே ஜலம் போட்டுக்கிற ரைட்டு எனக்கு நான் தான் போடணும் அவசரப்பட்டு நீங்களே இடது கையாலே அந்த குஞ்சு காலில் ஜலம் போட்டு காலடம் இந்த ஜலத்தை உங்க தலையில கொட்டினுட்டீங்களே என் தலையிலையும் என் குழந்தை தலையிலையும் கொட்ட வேண்டாமா நான் மறுபடியும் ஜலம் போடுறேன் குஞ்சு கால அலம்பி என் தலையிலையும் என் குழந்தை தலையிலையும் புரோட்சிக்கணும்னு சர்வ சொத்தையும் இழக்க ஆரம்பிச்ச புருஷனுக்கு குருவாயூரப்பா தானத்துக்கு ஜலம் போட வந்தாலாமே ஒரு மனைவி இது சத்தியமான நாள் சுவாமி ஆமான் நாளாம் விந்தியாவல்யா जगदितया दत्तपाद्याय तुभ्यम् चित्रम् चित्रम् பட்டத்ரி சித்திரம் சித்திரம் நாள் ஆச்சரியம் ஆச்சரியம் நாள் இப்படி ஒரு பத்னி வந்தாளே தானத்துக்கு ஜலம் போட வந்தாளே குருவாயிரப்பா சர்வ சொத்தையும் உனக்கு தானம் பண்ணி அழக்க ஆரம்பிச்ச புருஷனுக்கு தான ஜலம் போட வந்தாளே சித்திரம் சித்திரம் சரளமபி சார்பயத்தய பூர்வம் அப்படி தானம் பண்ணி சர்வேஸ்வரன் மூணு லோகத்தை ரெண்டடியாக அளந்து மூன்றாவது அடிக்கு இடமில்லாம மகாபலி தலையில கால் வச்சாடா அப்படி சுவாமியே பகவானே நாராயணனே சத்தே தேவகாரியார்த்த சித்திக்காக இப்படி பண்ணியிருக்கிற போது தம் பேரனுக்கு ராஜ்யத்துக்காக எதை பண்ண மாட்டான் ஒரு மனிதன் கட்டாயம் நிச்சயம் அவன் பண்ணிவிடுவான் ஆகினாலே அர்த்த சித்திக்கு எதையும் பண்ணுவாள் வைஷாள் சுவாமி ஆராதிக்கிறாள்னா எதுக்கு ஒரு ரூபா சாமான உன்னை ஆறு ரூபாய்க்கு விற்கிறதுக்கு சொல்றாள் வியாபாரிகள் சுவாமி வந்து கல்பகாம்பாளுக்கு மாலை வாங்கி சாத்திராளே என்னத்துக்கு ஒரு ரூபாய் சாமான ரூபாய்க்கு நாலனா வரணும் ரெண்டனா வரணும் லாபம் வேணும்னா பண்றாள் லாபத்துக்காக நிர்வாதிக்கிறவாள் உண்டு மானுஷமான பிரயத்தனத்தினால தப்பு பண்றவாடு உண்டு உலகத்திலே ஆகினால துஷ்டர்கள் தப்ப பண்ணுவாள் சாதுக்கள் நல்லதை பண்ணி லாபத்தை எதிர்பார்ப்பாள் ஆகினாலே மனசுல ஆசை ஏறி போச்சேனா எதையும் பண்ண சொல்லும் இந்த பாவியான ஆசையை தடுக்கணும் எல்லாராலையும் தடுக்க முடியாது மனசுல அதிகாசை இருந்து தீர்த்தத்திலேயோ தானத்திலேயோ யஜ்யத்திலேயோ ஈடுபட்டான் பிரயோஜனம் இல்லைங்க വൃഥാതീർത്ഥം എത്ര വേദം കർക്കട്ടം മനസ്സിലാധികാശീരുണ്ട് അത് പ്രയോജനമില്ലേ വൃഥാതീർത്ഥം വൃഥാദാനം വൃഥാ தானம் பண்ணு அல்ல விட்டாள் கிருத்தம் தது அகிருத்தம் பவேதுன்னு விட்டாள் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையது அந்த மனசுல லோகம் இருந்துட்டேயானா இப்படி சொன்னாள் அந்த யுதாஜித்து சண்டைக்கு வந்துட்டான் ஆசிரமத்துக்கே வந்துட்டான் எங்க வந்தேன்னு கேட்டாள் பாரத்வாஜ மணி இந்த குழந்தையும் அவளையும் நான் நிகிரம் பண்ணிவிட போறேன் என் பேரனுக்கு இவன் சத்ருக்கள்னு சொன்னாள் மகர்ஷி சொன்னால் என்ன வந்து அடைஞ்சிருக்காள் ஏதாவது அங்க நீ தப்பு பண்ணி பண்ணினீ ஆனா கதி விஸ்வாமித்திரன் கதி உனக்கு ஆயிரம் தெரிஞ்சுக்கோன்னாள் விசர்ஜயமன கிடையாது மனோரமையும் இந்த பையனையும் அனுப்பிச்சு அவளை நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படி ஏதாவது தடுத்தேடையானா என் சைன்யத்தை கொண்டு உங்க ஆசிரமத்தில் உபயோகப்படுத்திப்படுவேன் என் பலாத்காரத்தை காட்டுவேன்னு சொல்லி சொன்னானா அப்ப சொன்னார் உனக்கு சக்தி இருந்தா நீங்க இந்த ஆசிரமத்துல இருந்து அழிச்சுன்னு போயிடு விஸ்வாமித்திரன் சக்தி வசிஷ்டரத்துல என்ன பண்ணிட்டுன்னு யோசிச்சு பார்த்துக்கோன்னாள் नयस्वयति शक्तिस्ते बलेनाद्यममाश्रमादि विश्वामित्रो ஏனுவா விஸ்வாமித்ரன் அழிச்சுன்னு போக முடிஞ்சதா அதை நினைச்சு பார்த்துக்கோ அந்த கதையே நாரா என்னமோ சைன்யத்தை பத்து மைல் கொண்டு நிறுத்திவிட்டோம் உன் கையில சைன்யம் இருக்குன்னு நினைச்சியா அதுக்கு மேற்பட்ட தபஸ் இருக்கு என்னடத்துல நாரா மகர்ஷி பாரத்வாஜன் உடனே அவ மந்திரி கூப்பிட்டான் ராஜாவே இப்படி பெரியவாளத்துல போய் புரிவாரம் பிடிக்கப்படாது அழிச்சு விடும்னுட்டா கஷ்ட குலட்சயேது எது குலத்தை அடியோட அழிச்சு விடும்னு காட்டா சந்தாப சஜ்ஜனேஷு யோகாதி சாதுக்கள் மனசு தவிக்க முடியாது ஏதாவது பண்ணிவிடுறது அப்படி பண்ணிவிடுவான் அடைஞ்ச பண்ணிவிடுவான் அதுதான் குலத்தை அழிச்சு விடுமா பல குடும்பம் அப்படி பட்டு பட்டுன்னு போயிடும் அதாவது மகான்கள் மனசை தவிக்க முடியாது பண்ணிருப்பான் ஆச்சாரியால் பகவத்பாதால் சொன்னது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பரமேஸ்வரனே அவசரிக்கவாள் சிஷ்யன் காக்கத்துக்கு சொன்னாள் கஷ்ட குலட்சயஹேது சந்தாப சஜ்ஜனேஷு யோகாரீ சாதுக்கள் மனசுக்கு தாபம் பெற முடியாத காரியமே பண்ணப்படாது புரியாது நம்மாத்து வாகல்ல பரதேசியா வந்து நுட்பம் பிச்சைக்கு பிச்சைக்கு நம்மாத்துக்கு வந்துட்டானேன்னு அவனை மட்டமா நினைக்கப்படாது அவன் வந்து அகன்யகனி வாங்கி சாப்பிடணும்னு வைராக்கியத்தால கூட வருவான் வச்சிருந்து உள்ள சாப்பிட்டு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு வாங்கி வச்சிருந்து சாப்பிட்றவனை காட்டிலும் அன்னிக்கு வாங்கி சாப்பிடலாம் பாருங்கள் அவனுக்கு திருட்டு கூட கிடையாது அவனுக்கு ஸ்நானம் கூட தேவையில்லையா பாவனம்ங்கிறாள் அதனால கூட வருவாள் நான் என்ன அம்மாத்து வாசல்ல வந்து நின்னதுக்கா போய் நாம நினைச்சு பண்ணக்கூடாது யாவும் சொல்லுவோம் சமீபத்துல ஒரு ஒரு பரதேசிய தீ பிடிச்சுன்னு எரியுண்டான்னு போட்டா ஒரே அடியா பிடிச்சுன்னு அவன் ஒன்றும் தீய வைக்கல அவங்க போயிட்டான் எங்க என்ன புரியல எல்லாம் சாதுக்கள் மனசை தவிக்க முடியா பண்ணக்கூடாது சாதுக்கள் ஆறுன்னு ஒன்று தீர்மானம் பண்ணக்கூடாதுன்னு ஜீவனுடைய ரீதியில தீர்மானம் பண்ணக்கூடாது இவனுக்கு என்ன தெரியும் இவன் சாதுவா இவன் சாதுவா இருந்தாலும் தெரியும் இவன் தெரியும் இவன் அதனால இவனுக்கு அது புரியல அப்படி இல்ல புரியாது புரியாம தப்புக்களை பண்ண ரொம்ப ஜாக்கிரதையா சாவகானமா இருக்கணும் அப்ப சொன்னான் அந்த பிரதான மந்திரி ராஜாவை கூப்பிட்டு பெரியவாள் மனசு தவிக்க முடியாத காரியத்தை நீங்கள் பண்ணக்கூடாது சாகசம் கர்த்தவியம் ராஜன் திருஷ்டாந்த கதிதஸ்தேனாரிகா ஒழிச்சு விட்டார் ஒரு தபஸ்வியினுடைய கோபத்தாலே எல்லாம் அழிஞ்சு போயிட்டவருக்கு பெரியவாளுடைய அபச்சாரமான திரும்ப சொல்லி இந்த கதையை சொன்னா அந்த பிரதானம் விஸ்வாமித்ர வசிஷ்ட சம்பாதம் அந்த யுத்தத்தை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தஸ்மா त्वमपि राजेन्द्र சேதயுகம் குலநாசகரம் நூலம் சதயுகம் மகான்களை போய் எதிர்க்கிறது குலநாசகரம் குலத்தை அழிச்சு பண்ணி இது வாண்டாம்னு மந்திரி சொன்னார் மகர்ஷியை போய் நமஸ்காரம் பண்ணி நான் ஏதாவது தவறுதலா சொல்லியிருந்தா மன்னிக்கணும்னு யுதாஜித்து ராஜாக்கள்லாம் தார்மிகாலா இருந்த காலம் அது பிரணம் मुनिम् मूर्धा जगामस्वपुरम् नृपा मनोरमापि स्वस्था भूते आश्रमे तत्र संस्थिता மனோரமே கவலை இல்லாமல் ஆயிட்டாளாம் பெரியவாளுடைய அனுகிரகம் இருக்கு இது க்ஷேமத்தை கொடுத்து விடும் நம்பி விட்டாள் ஏகஸ்மின் சமயே இப்படி இருக்கிற போது இந்த விதல்லங்கிற மந்திரி இருக்கானே இவன் இங்க இருக்கா போல இருப்பான் இங்கேயா பரப்பு போடுவான் இவனுக்கு பயம் இந்த யுதாஜித்து வந்து தன்னைதான் பண்ணி பண்ணிவிடுவோம்னு ஏன்னா ராஜ்யம் இல்லாத ஒரு ஸ்திரீ நடத்துல மந்திரியா இருக்கிறவன் தன் உயிருக்கு ரட்சணம் பண்ணிக்கிட்டானே பண்ணிப்பான் பயந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தான் அவன் அப்புறம் வந்தான் அவனை இந்த முனிகுமாரன் சத்ருக்கள் எதிர்க்க வந்த சமயத்துல எங்கேயோ ஓடி போயிட்டேடா நீ கிளீப கிளீபன்னா ரம்சகன் அர்த்தம் கிளீபேதி முனி கிளீபேதி முனி புத்திரம் ചന്ദ്രയത്തദന്തികേ ரிஷிகுமாரன் விதள்ளங்கிற மந்திரியே இதை இந்த சுதர்சனன் குழந்தை கேட்டுட்டு இருந்தா ராஜகுமாரன் இந்த மனோரமையனுடைய குழந்தை இங்கே ஆசிரமத்துல வசிச்சுட்டு இருக்கானே அவன் என்னமோ இவன் கிளீபான்னு சொன்னத்தை கேட்டத்துல இருந்து ஒருமுறை கிளி கிளி கிளி அம்பாளுடைய மந்திரத்தில் மகாராஜ பீஜம் இது மேல ஒரு பிந்து சேர்ந்ததேயான கிளீம்னு ஆயிடும் கூட சேரல அவன் அந்த பகாரத்தை விட்டுட்டான் கிளீன்னு பந்தாடும் போதும் திரும்ப திரும்ப குழந்தாரியே சுடானம் பூவாசாதிரா காமராஜாக்கியம் கிரீதம் வருமன கிளீ கிளீன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் இந்த ராஜபுதர்ஷனம் காமராஜ பீஜம்னு பேரு வாடாத பீஜம்னா சூரியனெல்லாம் வாரி வாரி கொற்ற பீஜம் அது அபிஷ்டத்தெல்லாம் ராஜாக்கள் எல்லாம் நமக்கு வசமா ஆக்கிற பீஜம் அது அப்படி புறத்தை அனுஸ்வார ரகிதமாய் இந்து இல்லாமல் அப்படி வருமான மனசத்துல கூட சொல்லுவோம் குழந்தை என்னமோ இப்படி சொல்றானே சொல்றானே எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாள் உடனே குழந்தைக்கு உபநயன காலம் வந்தது பிராபுந்திரமனுத்திரமம் ரிஷிச்சந்தோ விஹீரஞ்ச ஜாரண்யாதவிவர்ஜிதம் பிரஜபன்மனதைத்யம் கிரீடத்ய விஸ்வவித்யபீ ஐந்தாவது வயசுல இந்த மந்திரத்தை எப்படி கிளி கிளீன்னு விளையாடுற போதும் கிரீடத்தியபி ஸ்வபித்யபி விளையாடுற பொழுதும் தூங்குற பொழுதும் வரும்பட இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருந்தானாம் விசஸ்மரம் மந்திரம் அப்படி சொல்ல சொல்ல சொல்ல இது இதுல ஏதோ விஷயம் இருக்கு இது நம்ம காப்பாத்தணும்னு வர குழந்தைக்கு தோடி போயிட்டான் அதான் புண்ணியம் மந்திர ஜபத்தினுடைய மகிமை அது சாரம் இது ஸ்மரன் இது இந்த மகாசாரம் இருக்கு இந்த இந்த அக்ஷரத்துல இதை விடப்படாதுன்னு குழந்தைக்கு தோடி போயிட்டான் குமார் धनुर्वेदम् ददाङ्गम् नीतिशास्त्रम् ஏழத்தாத்தியாயம் பண்ணி வச்சு தனுர்வேதம் நீதி சாஸ்திரம் எல்லாவற்றையும் சகாலாம் அபியஸ்தா சகலா வித்யா எந்த வித்தியை சொன்னாலும் உடனே குழந்தைக்கு வந்து விடுறான் அதுக்கு என்ன காரணம்னா அந்த காமராஜ பீஜத்தினுடைய அந்த மந்திரபலம் விட்டாள் மறதியே கிடையாதான் சகல வித்தியை எப்படியும் கண்டத்துல வந்து நிற்கிறதான் பிரத்யம் தேவி ததர்ஷ பிரத்யம் சம்பரம் ரத்தவனம் ரத்ததனும் ரகுமுடனம் வாகனேதம் மந்திரத்தை எப்படி ஜபிச்சு உபநயனமாய் காயத்ரியமாய் வேதாத்தியனம் ஆன உடச்சு அம்பாள் நேரம் வந்துடுதாள் கருடாரூடராய் வைமான சக்தியோட நாராயணனுடைய ரூபமாய் அம்பாள் வந்து தரிசனம் கொடுத்தானா திருஷ்டுவா பிரசன்னா பகவான பார்த்துட்டா ஜென்மா இல்லைன்னு சொல்லியிருக்காள் மறுஜென்மா கிடையாதா பகவானே கருடாரூகனாயும் பரமேஸ்வரன விஷபாரூகனாயும் உட்பட்டு கருட வாகனமோ விஷப வாகனமோ பரட்டா தரிசனம் பண்ணாம இருக்கக்கூடாதா புனர்ஜென்ம நவீத்தியதேன்னு விஷாரூடம் ஹரம் திருஷ்டுவா புனர்ஜென்ம நவீத்தியதே வைனதேயஸ்தம் ஹரின்னு விட்டாள் வைகுண்டே கருணான நாராயணனை பார்த்தாலும் அப்படித்தான் மதுஜன்மா கிடையாது அப்படி நேர கருடாரூகனா தரிசனம் அதனாலதான் பகவத் குணம் கேளு அம்மா சொன்னாள் கபில மகாநந்தி குணம் சொல்லுவாள் சித்தம் சித்தமாகும் சுவாமி உள்ள தெரியவன் எப்படி தெரியும் தெரியுமா கருடாரூகனா லட்சுமி சமயத்தனா தெரியவன் தாளா விமலமதில் பார்த்தை மதங்கம் गरुडकमधिरूढम् दिव्यभूषायुसाङ्कम् दुरिदुलिततमालम् शिलयेतानुवेलम् कपिलतनुरिचित्रम् देवहोच्चैन्यगारी गरुडसमधिरूढम् திவ்யபூஷாயுதாங்கம் லட்சுமி சமேதனாய் அம்மா உள்ள பார்க்கணும் என் பிரபுவே அப்படி பார்ப்பதற்கு மகான்களிடத்துல போய் பகவத் குணம் காட்டா தானா சுவாமி அனாயாசமா தெரியவாள் அப்படி தெரிஞ்சுட்டா அப்புறம் என்னாகும் தெரியுமாங்காள் அதுதான் பரமபக்தி சத்தியபக்தி பலபக்தி முடிச்சு வரமாட்டான் எமலோகத்துல காரியம் இல்லை அப்புறம் வாழ்க்கை இது மாதிரி உள்ள வாழ்க்கை மம குணகணலீலா மைசுர சரிதோ கப்ரக்ய பரம பக்தி தாயி மிருத்யோ விஜேத்ரி கபில தனுரிதித்வம் சாகி முத்தியோர் விஜயத்ரி நாள் யமனை ஜெயிச்சு விடுவான் பகவான உள்ள தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டா அதனாலதான் துரியோதனன் வந்து அதுதான் கர்ணனுடைய யுத்த காலத்துல கர்ணன் அடிபட்டு மரணத்தை அடையிற தருவாயில இருக்கிற பொழுது இனிமே என்ன நினைச்சு அழாதேன்னு தேவினி பாரபுத்திரியும் வெள்ளிப்பத்தூராரும் ஏகரூபம் இவர் என்ன சொல்லியிருக்காரோ தான் அவர் சொன்னதுதான் இவர் இவரோட திருத்தோடு கண்டகோலம் என்னை பத்தி இனிமே அழாதேன்னு விட்டாங்க கர்ணன் ஏன்னா சுவாமி கருடாரூகனா அதற்கு நிற்கிறார் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டான் கருடாரூகனா சுவாமி வருவனா கடைசி காலத்துல கரடி தன் வருவன் கட்ட விட்டும்பன் கத்து அப்படின்னா சொல்லுவன் சுவாமி வருவாடா அப்படி கர்ணனுக்கு தரிசனம் என்ன தானம் தானத்தனுடைய பெருமை அப்படி தானம் பண்ணியிருக்கான் கர்ணன் இனிமே தானம் கர்ணன் மாதிரி தானம் பண்ணினவன் உண்டா உலகத்திலே அதனாலே கருடாரூடாணி பகவான் வந்து தர்மனம் தான பலம் அது சத்வாத்திரத்தில் கொடுத்தது ஓ அட்சய வட்டவிருட்சா இது அட்சய வட்டவிருட்சம்னா அழியாத ஆலமரம் எதுனாள் விதிவது சத்வாத்திர தத்த தானம் நாள் சத்திரத்துல சாதுக்குள்ளத்துல சத்தர்மத்தில் மனஸ்பூர்வமா கொடுத்த தானம் இருக்கேன் அது அட்சய வட்டவிருட்சம் எத்தனையோ தலைமுறையை காப்பாற்றுவான் அவன் நல்ல சர்மத்தையும் வாரி அப்படி பாத்திரத்திலே தயாரேச்ச பாத்திரே தானம் சாத்தியம் அது அட்சய வட்டவிருட்சம் அது என்னைக்கும் காப்பாற்றும் அதனாலதான் தர்மம் பெரிய மகாயாகம் யஜ்யம் குடும்பம் குடும்பம் சொல்லி சொல்றோம் அவன் யஜ்யம்னு கேட்டு குடு போட்டானா புறப்பண்கிறான் அவன் கோட்டானா புறப்பண்கிறான் இப்போ கோட்டான் தான் நிறைய இருக்கு மரத்துக்கு மரம் கத்துறது கோட்டான அடிச்சா பாபம் இல்லைன்னு சொல்லிவிட்டா ரிஷிகள் அது வர பாரு குத்தா புத்தம் இல்லையாது எவ்வளவு பாப ஜென்மா இல்ல சொல்றாள் நல்ல காரியம் சத்தர்மத்துல வந்து கொடுக்கறதுக்கு புண்ணியம் இருந்தா தான் கொடுக்கணும்னு தோணும் அது ரொம்ப புண்ணியம் இருக்கணும் எத்தனையோ பேர் பணத்தை சம்பாதிக்கப்படுறா சாஸ்வதங்களை பண்ணி விட்டுடுறா பாருங்க சக்தி அதனால இந்த மகாயாகத்துக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்றேன் காசியில மட்டம் நித்தியம் ஒரு ஒரு புண்ணிய புருஷாலும் அங்க இறங்கி ஸ்நானம் பண்ணி அங்க போய் வந்து தானங்கள்லாம் பண்ணுவாள் நாம் ஒரு கட்டடத்தை அங்க கட்டி வச்சு நம்ம கட்டடத்துல அவ பண்ணின தானங்கள்லாம் நம்ம தான் வந்துட்டு இருக்க புண்ணியம் நித்தியம் நம்மளால காட்சிக்கு போக முடியுமா இன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அந்த ரூம்ல ஆறாவது சாதுக்குள் வந்து இறங்கினான் இருப்பா காசிக்கு போறவா நல்ல காரியம் தம்பதி பூஜை பண்ணுவாளுங்க தம்பதி பூஜை பண்ணுவாள் காசிக்கு போறவாள்லாம் நம்ம ரூமில் தம்பதி பூஜை பண்ணிவிட்டா தம்பதி பூஜை பண்ண புண்ணியம்னா நம்ம மாதிரி வந்துட்டே இருக்கும் அதனால தான் தர்மம் தர்மம் குடும்பம்னு சொல்றேன் ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கும் அவ பேரையும் எழுதுறாள் அவன் சொன்ன உடனே நான் சொன்னேன் பரமசிவத்தங்கிட்ட பெரிய தர்மம் எனக்காக ஒரு ரூம் கட்டணம் நீங்கள் சொன்னேன் உடனே இங்கே ராமமூர்த்தியர்னு வைக்கும் அவ உப்புதுனாலும் பெரியவா காமகோடி எடுத்து சொன்னார் இங்க சுவாமி யஜ்ஞசுவாமி சுவாமி சேஷ்வாள் மாப்பிள்ளை ஒரு ரூம் கட்டணும்னு சொல்லிட்டாளா நீங்க சொன்ன உடனே அவள் சொன்னாள்னு பெரியவா இப்படி சொன்னா நீங்க ரத்தமீர் வச்சுனான்னு சொன்னார் அவன் சொன்னான்னு அர்த்தம் இல்ல அவ பெரியவா என்கிட்ட இருக்கிற அபிமானத்துல அப்படி சொல்றா பெரிய புண்ணியம் இல்லையோ இந்த மாதிரி கிடைக்குமா காசியில போய் ஸ்நானமே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படி பெரிய சிரமங்கள்ல சாஸ்வதமா பண்ணி பண்ணும் சுப்பிரசாமிங்காரோட வரும்னா கொண்டாடுறேன்னு என்னதுக்கா திருவள்ளிக்கணியில் போய் பாருங்க லட்சம் ரூபாயில ஒரு கட்டடம் ஏக காலத்துல நாலாயிரம் பேர் உட்கார முடியாது ஒரு கட்டடம் ஏகதேசமா அதை வி எஸ் கொஞ்சம் குறைச்சு கட்டினார் லட்சம் ரூபாய் ஆக வேண்டியது அவர் தனக்கு லாபம் இல்லாம கட்டினார் இன்னொரு கண்ட்ராக்டர் கட்டினா லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருப்பார் எழுபதாயிரம் ரூபாய் அவ பண்ணினேன்னு அவா சொன்னா தான் குறவு நான் சொல்லலாம் இன்னொருத்தர் சொல்லலாம் தர்மஹா சரதி கீர்த்தனா தான் சொல்லிக்கப்படாது அப்படி எத்தனையோ தர்மத்துக்கு ஸ்ரீனிவாசனுடைய சன்னிதியிலே எத்தனை செஞ்சிருக்கா மனப்பூர்வமா செய்யறா என்ன பெருமைக்கா செய்யறா அது மாதிரி செய்யறதுதான் ஜென்மா சம்பாதிச்சு விடலாம் வெள்ளத்துல போய் திரவியம் சேரணுமே அதுதான் குடும்பத்துல குழந்தைகளை ரட்சிக்கும் குழந்தைகளுடைய மனசை சத்ருத்தியில உண்டு கொண்டும் நமக்கும் பரலோகத்துல கூட வரும் ஆத்மநேயக்கம் வேற ஒன்றும் வரவே வராது வியாசர் விருந்தில் எழுதியிருக்காரு ராஜாஜி படிச்சு பாருங்கோனே அவன் எங்க யாராரு எங்க கூட வருவாள்னு பாரதத்துல இருக்கா அழகா எழுதியிருக்கா ரொம்ப நன்றாக அவர்கள் மாதிரி இன்னுத்தர் எழுத முடியாது இப்ப என்ன எழுத சொன்னா அப்படி எழுத முடியாது அது மாதிரி எழுதியிருக்கா ஆமா பரலோகத்துக்கு கூட வர்றது எதுன்னா தானம் இருக்கார் அப்புறம் எட்சம் கட்ட கேள்விக்கு அப்படி பரலோகத்துக்கு நாம் பண்ணின தானம் தான் வரும் வேற இன்னொன்னு வரவே வராது வியாச பாரதத்துல இருக்கு பாரதம் சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது தமிழ்ல எழுதியிருக்கா மோதியாச்சாரியார் எழுதியிருக்கா படிச்சு பாருங்களேன் ஒரு செட்டியார் நகரத்தார் ஒரு செட்டியார் ரொம்ப நன்றாக எழுதியிருக்கார் அவளும் ஆனா பாரதம் வந்து பெரிய பாரதத்துக்கு மேலே இன்னுமே ஒரு புத்தகம் உண்டோ தேசத்திலே பாரத பஞ்சமோ வேதா ஐந்தாவது வேதம் மகாபாரதம் அந்த பாரதத்தை சம்ஸ்கிருத வியாக்கியானங்கள் இருக்கு ஆங்கிலத்தில் எழுதியிருக்காள் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா எழுதியிருக்காளா எல்லாரும் கொண்டாடுறாள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது எம் வி ராமானுஜாச்சாரியாலும் ஒரு புண்ணிய புருஷன் எழுதியிருக்காள் இப்படி படிச்சு பாருங்களேன் பரலோகத்துக்கு எது கூட வரும்னு விட்டாள் தானம் தான் மறந்து விட்டாள் மனு சொன்னார் பல தர்மங்கள் இருக்கு எல்லா தர்மத்தையும் எல்லாரும் அனுஷ்டிக்க முடியாது கலியிலே எல்லாரும் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மம் ஒன்னே ஒண்ணுதான் கலியிலே தானமேகம் கலவுயுமே சத்வாத்திரத்துல பண்ற தானம் ஒண்ணுதான் எல்லாரும் பண்ணி புண்ணியத்தை சம்பாதிக்கலாம் பிராணாயாமம் எல்லாராலையும் பண்ண முடியுமா தியானம் எல்லாராலையும் அபியசிக்க முடியுமா வேதங்களை எல்லாராலையும் கற்க முடியுமா எல்லாராலையும் யாகம் பண்ண முடியுமா யாரோ ஒரு புண்ணிய புருஷால் பண்ணுவாள் புண்ணிய புருஷால் தியானம் பண்ணுவாள் யாரோ ஒருத்தர் செய்வாள் கோவில் கட்டுவாள் கற்றவாளுக்கு நான் உதவி பண்ணணும் கர்மம் பண்றது எல்லாராலையும் வந்து சிவானந்த சுவாமிக்காக கட்டணம் கட்டி போட முடியுமா நடத்தி போட முடியும் ஆர்வம் புண்ணிய புருஷன் நடத்தினா அதை கொண்டு போய் திரவியத்தை கொடுத்து இந்த புண்ணியத்தங்க நடக்கிற பஜனையெல்லாம் மாத்துக்கு வந்து சேரும் இந்த புண்ணியம் வந்து சேரும் அது மாதிரி கர்மங்களை செய்யணும் அதுதான் பரலோகத்துக்கு வரும் அதுதான் விவேகேடு வேற ஒருத்தர் வரமாட்டா கூட நாடு தேடினும் குறுக்க வந்து நிற்கும் சிறுவாக்கியர் சொன்னார் நீ ஆனே குதிரை சைனே பங்களாங்களா பேங்க்ல பணம் ஷேர் எல்லாம் வச்சிருந்தே ஏதாவது வருமா கூடன்னா ஒன்றும் வராது ரொம்ப பெரிய மனுஷன் செத்தா அன்னைக்கு செலவுக்கு பணம் இருக்காது எந்த சாவி எந்த பொட்டிக்குன்னு தெரியாதுன்னு கடன் வாங்கி செலவு நடக்கும் ஏழை வீடாருன்னா அங்கங்க பெரிய கிடக்கும் நாலு ரூபா ரெண்டு ரூபா பணக்காரங்க வீட்டில் எல்லாம் பேங்க்ல கிடக்கும் ஒன்றும் வராது ஒரு நாள் கூடியிட்ட பிச்சையும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே வாக்கிய சுத்தரவர் சுத்த புருஷன் அவர் சொல்றார் ஓடி இட்ட பிச்சையை வாசல்ல வந்து கேட்டுட்டு வயசான கழவன் வந்து போயிடுவான் மூணு நாளா பசியா இருப்பான் வாசல்ல வந்து அரிசி ஒழுங்கு சாப்பான் நான் உள்ள போய் எடுத்துன்னு வரதுக்குள்ள வேற திரும்பி திரும்பி விடுவேன் திரும்பி விட்டானேன்னு விட்டு விடாதே விரட்டின்னு போடுவேன் இந்த விரட்டி போட்ட பிச்சையும் மனப்பூர்வமா நம்பி செஞ்ச தர்மமும் ஜாபத்தை தட்டி விட்டா போல வந்து நிற்கும் பரலோகத்திலே பயப்படாதேன்னு சொல்லுவான் எல்லாரும் புள்ள கொண்டு கை விட்டு விடுவான் மரண சமயத்துல பையன் மோகன்னு ஒரு கழுவி தூக்கிட்டு வந்துவிடுவோம் சாப்பிடவான்னு அழிச்சுன்னு போயிடுவாள் பெட்ரூம் லைட்டும் இவனு தான் இருப்பேன் ரழியில தூக்கிட்டு வந்துடும் ரழியில வர தூக்கி போட்டுடுவா ஊடிட்ட பிச்சையும் புகந்து விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே நம்பி நம்பி தர்மத்தை செய்யணும் வைஷ்ணவீம் சக்திமத்புதாம் दृष्ट्वा प्रसन्नवदनः அம்மாளுடைய ரூபத்தை சுதர்சனன் குழந்தை ராஜகுமாரன் பார்த்தான் அந்த காமராஜ பீஜத்தை ஜபிச்ச புண்ணியம் சரணத்துல விழுந்து நமஸ்கரிச்சான் அம்பாள் சகல க்ஷேமத்தையும் கொடுக்குறேன் நேர வந்து சொன்னாள் நேர பேசுவாள் பஷ்யந்தி சுகுத்தின கேச்சித்துனாள் துர்வாசஸ் மகான்கள் பக்கத்துல வந்து நிற்கிறாள் அம்பாள் மந்திரவாளுடைய மகான்களுடைய பக்கத்திலே நேர பார்க்கிறாள் ஆமா பாவாடையும் மேலாக்கும் பிளாக்கும் குங்குமம் புஷ்பமும் தலை பின்னலும் அப்படி வந்து பஷ்யந்திங்கிறாள் இன்னைக்கு பார்க்கிறாளேங்கிறாள் அப்படி அம்பாள் வந்து பக்கத்துல நிற்பலாம் அப்படி நேர தரிசனம் சுதர்சனத்துக்கு தஸ்மின் புத்திரீ स्थितोत सर्वविद्यार्थतत्त्वविदे तस्मिन् समये पुत्री काशीराजस्य सुप्रिया नाम्ना शशिकला दिव्या சர்வலட்சண சம்யுதா காட்டுல வசிச்சுருக்கிற இந்த குழந்தைக்கு சகல வித்யா பாரங்க தத்துவம் ஏற்பட்டு போயிடுது சகல வித்தைகளும் தெரிஞ்சு போச்சு சுதர்சனனுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் இந்த சந்தர்ப்பத்துல இந்த சந்தர்ப்பத்துல சசிகலேன்னு சொல்லி காசி தேசத்து ராஜா சுபாகுனுடைய பெண் திவ்ய ரூபவதி அவள் விவாகத்துக்கு யோக்கியமா நல்ல யோகனத்தை அடைஞ்சவள் அவளிடத்துல எப்படி வந்திகள்னு சொல்றது ராஜா ராஜகரங்கள்ல இந்த குணங்களை எடுத்து பாடுறவர்கள் அவர்கள் இப்படி காட்டுல வந்துட்டு இந்த சுதர்சனனை பார்த்துக்கிட்டு இப்படி கூட ஒரு ராஜகுமாரன் உலகத்துல உண்டான்னு பார்த்து அந்த சசிகலையிட்ட போய் சொல்லிவிட்டான் அம்மா திவ்யரூபவானான ஒரு புத்திரனை சுதர்சனன் பேரு அயோத்தியாதிபதியினுடைய குழந்தைய ராஜ்யம் இல்லாம காட்டுல இருக்கான் சகல வித்தையும் அவன் இடத்துல வந்து நர்த்தனம் பண்றது போய் சொல்லிவிட்டாள் அதுல இருந்து சசிகலைக்கு இவனையே கல்யாணம் பண்ணிக்கணும் துணிபுர்தம் சகமே மனதாவனம்மை வரம் வரையும் தியா சகமே மனதாதம் வை வரம் வரையும் தியா குணம் ரூபத்தை கேட்ட சசிகலை அவனையே கல்யாணம் பண்ணி குணம் மனதனால தீர்மானம் பண்ணி விட்டாளாம் சமாகம்யம் जगदम् बालिकान्तरे वायावचनम् स्मृत्वा जगर्षभजमानिनी இந்த இவன் இந்த காமராஜ பீஜத்தை ஜபிக்கிற புண்ணியம் என்னாச்சு தெரியுமோ சசிகலைக்கு சொப்னத்துல அம்பாள் போய் தரிசனம் கொடுத்து அம்மா சுதர்சன கல்யாணம் பண்ணிக்கோ உன் குறையெல்லாம் நீங்கும் அவன் மகாராஜாவா இருப்பான் சக்கரவர்த்தியா இருப்பான் உலகத்தெல்லாம் ஆள போறான் இந்த அம்பாள் போய் சொப்னத்துல வர சசிகலைக்கு சொல்லிவிட்டாள் பார்க்கிறாள் விடியற் காலம் இப்படி சொப்னம் வெளிகால வேளையில கண்ட சுப்ரம் உடனே பலனை அளிக்கும் ஆச்சரியப்பட்டு பிரஷமானி சந்தோஷப்பட்டாலும் அம்பாள் நேரம் வந்து சொல்லிவிட்டாளே இனிமே எனக்கு என்ன வேணும்னு மனதில் அவளுக்கு அப்படி ஒரு தீர்மானம் வந்துடுத்து அம்பாயாவச்சனம் ஸ்மிருத்வா ஜகர்ஷபிரஜமானினி உட்கார்ந்து நீயா சந்தோஷப்பட்டுக்கிறே சிரிச்சுக்கிறியே என்ன காரணம்னு காட்டாளாம் லஜ்ஜி அடைஞ்சி சொல்லலையாம் சசிகலே தந்தாயார் இடத்துல கூட பிரமோதே காரணம் தோட்டத்துல போய் ராஜாங்க தோட்டத்துல சகல ஜாதி உள்ள புஷ்பங்களும் அங்க இருக்கு அப்படியே பறிச்சுட்டு இருக்கிற போது ஒரு பிராமணன் அப்படி ரோட்லயா போல பெரியவாள் போறாருன்னு போய் நமஸ்காரம் பண்ணினார்கள் அவர் ஆசீர்வாதம் பண்ணார் நீங்க எங்க இருந்து போயிட்டு வரேன்னு கேட்டாள் அப்ப சொன்னால் பாரத்வாஜ இருந்து வரேன் காசி தேசத்திலே பாரத்வாஜ ஆசிரமத்துக்கு போயிருந்தேன் போயிட்டு வரேன்னாள் உடனே இவ கேட்கலே அந்த ஆசிரமத்துல என்ன விசேஷம் மனோகரமான விஷயம் என்ன அங்க கண்டு அதை சொல்லுமோன்னாலாம் ஆசிரமத்திலே வர்ணிக்க தகுந்த ஒரு உயர்ந்த ஆச்சரியகரமானது என்ன இருக்குன்னு கேட்டாலாம் தத்ராசிரமே மகாபாக ரூபவான பார்த்தேன் அவன் பேரு யதார்த்தனமான ஆளா சுதர்சனம்னா சோபனமான தரிசனத்தை பார்வை பார்க்கிறவர்களுடைய மனத்தை கவரக்கூடிய அழகுடையவன் கவரக்கூடிய அழகுடையவன் என்று அர்த்தம் அதுக்கு அப்படிப்பட்ட பொருளுக்கு தகுந்த ரூபத்தோடு இருக்கானாகம் யதார்த்தராணி ரூபங்களுக்கெல்லாம் மேல சிறந்த ரூபம் வாய்ந்தவன் வர்த்ததே பிரம்மதேவன் எல்லா குணங்களையும் எல்லா அழகையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சு பார்க்கறதுக்கு சிருஷ்டி பண்ணின மூர்த்தி என்ற சுதர்சனம் நாளாம் குணான பிராமணன் சொன்னாரா அம்மா ஒருத்தா உனக்கு பாக்கியம் இருந்தா அவன் கிடைப்பான் இத கேட்டா கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதா ஸ்ருதம்னா ரிஷிகள் கன்னிக்கே புருஷன் தன் கல்யாணம் பண்ணிக்கிற கணவன் அழகா இருக்கணும்னு நினைப்படா அம்மா பொண்ணுடைய அம்மா நிறைய பணம் இருக்கா சொத்து இருக்கான்னு காப்படா அப்பா படித்திருப்பான்னு காப்பாடா பந்துக்கள் குலம் நல்ல குலமானு விசாரிப்பாடா பொதுவா ஊர்ல இருக்கிறவன் நிறைய சாப்பாடு போடுவான்னு கேப்பனான் கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதா ஸ்ருதம் பாந்தவா புலனிச்சந்தி மிருஷ்டாந்தம் இதரே ஜனான ரெண்டு வரையும் சாப்பாடு போடுவனா வந்தவன வழியில் தள்ளிவிடுவனா அப்படி காப்பாளாம் பொது மனுஷா பந்துக்கள் சற்குலமான கேட்பாளா பிதா படிக்க படிப்பு இருக்கா பையனுக்குன்னு கேட்பாளா அம்மா வந்து மாப்பிள்ளைக்கு பணம் இருக்கான்னு காப்பனா பர்த்தா ரூபவானா இருப்பனா அழகா இருப்பனான்னு காப்பனா இதுதான் வந்து வழக்கம் திவ்ய ரூபவானானே புருஷன் சொன்ன உடனே அர்த்தம் இல்லாமல் கூடாது வர வேண்டியது துவாராணி கவனிச்சு சர்வத்திரான் கூரையை பிச்சம்னு கொடுத்து கொடுத்துவிடும் ஆயினால அது வந்துதான் தீரும் அதுக்காக ஒரு அகர்மத்தை பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு பாருங்க அது நினைக்கப்படாது இல்லையா இவருக்கு இது மாதிரி சந்தனங்கள்லாம் பிடிக்கலே புஷ்பம் பிடிக்கலே பிதா ஸ்வயம்பரம் வச்சாலும் சுதர்சன வர சொல்லி நான் மாலை கொண்டுள்ளான் பிதாவும் என் கல்யாணத்தை பத்தி கவலைப்படாம இருக்கா நான் என்ன பண்ணுவேன்னு கவலைப்பட்டாலாம் இந்த சசிகலே ஸ்வயம்பரம் சந்தியே பிருத்திவி பாதா சததா வாராளாம் இருக்காள வாழலாம் எனக்கு மனசுக்கு பிடிக்கல என்றாளாம் காட்டுல காய்கழங்க கிட்ட போயிட்டு தான் மனசு அவளுக்கு காட்டுல இருந்து காய்கழங்க புஜிக்கிறான் அவனுடைய ரூபம் குணம் இவ சித்தத்தை இழுத்து விடுத்து எத்தனையோ ராஜாக்கள் ராஜ்ய பாரம் பண்ணிட்டு இருக்கிறவாள் அவ குமாரெல்லாம் பிடிக்கலையா புத்தி அவளுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னா அவன் ஜபிச்ச மந்திர ஜபம் அந்த புண்ணியம் இவ சித்தத்துல இது மாதிரி தோணி இவனை வரிக்கணும் தோணி போச்சு அவள் மூலமா இவருக்கு க்ஷேமம் ஸ்திரீகளாலகம் பாக்கியமே அதனாலதான் நல்ல பாக்கியம் உள்ள ஸ்திரீகளை விவாகம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாள் பண்ணிக்கணும்னா கிடைச்சு விடுமா இவனுக்கும் அது மாதிரி யோகம் இருக்கணும் இவனுக்கும் யோகம் இருந்தா அப்படி எல்லாம் விவாகம் பண்ணிக்கணும் அதனாலதான் விவாக விஷயத்துல ரொம்ப ரிஷிகள்லாம் பார்த்து ஒரு பொண்ணை பார்க்க போற போது சுப்தாம் மிருதத்தீம் நிஷ்கிராந்தாம் வரணே பரிவர்ஜயே பொன்பாக்க போனபோது போது இந்த குழந்தை தூங்குறான்னு சொன்னா வேற பொண்ணை பாருன்றாள் இந்த பொன்பாக்க போற போது அவ ஏதாவது வயிறட்டிக வேணும்னு அழுதுன்னு இருப்பாள் அப்ப போய் இருப்பாள் இங்க இருந்த பையன் பாக்குறதுக்கு அப்போ அந்த பொண்ணை பண்ணிக்காதே இருக்காள் இவன் இங்க இருந்து போயிருப்பான் பறிக்கிறதுக்கு இங்க குழந்தைன்னு கேட்டா சினிமாவுக்கு போயிருக்காம்பா விட்டு விடுவாள் வீட்டை விட்டு வெளியில போயிருந்தான்னா நீ போன சமயத்துல அவளை வேண்டாம் பண்ணிக்காதே இருக்காள் இதெல்லாம் சகுன குறைச்சல் இருக்காள் ஜாதகங்கள்லாம் எல்லாம் போயிடும் மனசுக்கு பிடிச்சு போயிடும் அப்போ என்ன பண்றதுன்னா ஒன்பது மணிக்கு மேல ஒரு தெருவில் அப்படி வரப்பு பொள்ளையாத்துக்காரன் பொண்ணாத்துக்காரன் ரெண்டு பேரும் போங்கன்னாள் மெத்த மேல தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருப்பா நீங்க யோஜனையே பண்ணாதீங்களோ அவசியம் இந்த காரியத்தை செய்யுங்கன்னு நம்ம அம்மா புருஷனே நம்ம நமக்கு தான் சொல்றாள் அம்பாள்னு வந்து விடுவாள் அந்த அதுல இருந்து இது உபஸ்ருதின்னு பேரு அப்படி சொல்லிவிட்டா அதை கேட்டுன்னு வந்துவிடும் பேசாம கல்யாணம் பண்ணி கூட ஜாதகங்கள்லாம் பார்க்க வேண்டாம்னு மனசுக்கு பிடிச்சி போயிட்டா அதுதான் பெரிய பொருத்தம் விட்டாள் இப்படி எல்லா ரிஷிகள் எத்தனையோ மார்க்கம் சொல்லியிருக்காள் இந்த தம்பதிகள் க்ஷேமமா இருப்பதற்கு என்ன இது ஏதோ கீரவிரையை வாரி அரைச்சு விட்டு பத்து நாளைக்கு எல்லாம் பிடுங்கி மஷீல் பண்ணி சாப்பிடறது இல்லை பாருங்க அது கற்பக விருட்சம் மாதிரி இந்த கல்யாணம் இருக்கிறது அலம் விளம் காவியே स्थैर्यसहे விசாராக ஸ்ரீயசகே காரியம்னா நீண்ட காலம் ஒருவருக்கொருவர் அன்போட இருக்க வேண்டிய ஒரு கிரியை இது இந்த அது ரொம்ப அழகான முறையில சீக்கிரமாயும் செய்யணுமா மனக்கவலையை உண்டு பண்ணி செய்யப்படாதான் அலம் விளம்பியான் விளம்பிக்கவே கூடாது அதுல சீக்கிரமா பறக்கணும் அதுல என்ன கல்யாண விஷயத்துல மாதாபிதாக்களுக்கு பரமவேகம் இருக்கணும் விவாக விஷயத்துல பெண்களுடைய விவாக விஷயத்துல புள்ள விஷயத்திலையும் அப்படி இருக்கணும் அவன் ரிஷியெல்லாம் சொன்னாலும் இந்த காலத்துல விவாகம் பண்ணலைன்னா பலவிதமான வியாதிகள் அவனுக்கு வரும் ஆபரேஷன் ஆபரேஷன் இதெல்லாம் வரது அதனால வாங்குறார் ரிஷிகள் சொன்னா தப்பி போயிடுமோ செவனாதி ரிஷிகள் சொன்னார் அந்த காலத்துல விவாகம் பண்ணாமே விட்டுட்டா அதனாலதான் வந்து பலவிதமான ஆபரேஷன்கள்லாம் நேர்றதுன்னு சொல்றார் அதுக்கெல்லாம் இடம் காலா காலாகாலத்துல விவாகங்களை பண்ணி பண்ணும் பையன்களுக்கும் அது புரியல பொங்கலுக்கும் புரியல பெத்த தோப்பம் தாய்க்கும் புரியல இன்னும் யாருக்கு புரியுது சுவாமிக்கு புரிய புரிய வேண்டியதான் அதுல வந்து ரொம்ப ஜாகரூகமா இருக்க வேண்டிய விஷயம் அப்போ கவலைப்படுறாள் இவள் சொல்றாள் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கா அவ என் மனசுக்கு பிடிக்கல என் மனசுக்கு பிடிச்சது இவன் சுதர்சனம் தான் அவனைத்தான் பண்ணிப்பேன் இவன் தீர்மானம் பண்ணிவிட்டாள் ஜடாபமந்திரமுத்தமம் பசியோ தேவீம் விஷ்ணுமா ஈஷாசக்தி அவளை சொப்னத்தில எல்லாம் நித்தியம் தரிசனமாம் சுதர்சனனுக்கு ஸ்வர்பே பசோ தேவி சம்பத்தியும் வாரி வாரி கொடுக்கிறவளாம் அவள் விஸ்வமாதரம எல்லாம் இந்த காமராஜ பீஜத்தை ஜபிக்க வேண்டிய முறப்படி அந்த அக்ஷரத்தை ஜபிக்காம ஜபிச்சதுக்கே இத்தனை பலம் நெல்ல சத்குருவனிடத்துல போய் மகாமந்திரத்தை வியாசர் சொன்னார் ஜனமேஜையில பார்த்து சத்குருவனிடத்துல போய் விதிவத்தாய் நெல்ல முகூர்த்தத்துல இந்த மகாமந்திரத்தை அம்பாளுடைய மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு வருமன அம்பாளுடைய சுரூபத்துல சித்தத்தை அப்படியே வச்சு ஜபிக்கிறவாளே ராஜாக்கள் எல்லாம் தேடிக்கிட்டு வருவார் பிரம்மாதி தேவதைகள்லாம் தேடிக்கிட்டு வருவார் அதுல இருந்து புரிஞ்சுக்கோன்னு சொன்னார் ஜனமேஜையருக்கு வியாசர்